நினைக்கவில்லை அவர்களும் தங்களுடைய கோட்டைகள் நிச்சயமாக அல்லாகவே விட்டும் தங்களை தடுத்துக் கொள்பவை என்று நினைத்தார்கள் ஆனால் அவர்கள் எண்ணி இராத புறத்திலிருந்து அவர்கள் வாழ் அல்லாஹ் வேதனையை கொண்டு வந்து அவர்களுடைய இதயங்களில் பீதியையும் போட்டான் அன்றியும் அவர்கள் தம் கைகளாலும் மோமீன்களின் கைகளாலும் தம் வீடுகளை அழித்துக் கொண்டனர் எனவே அகப்பார்வையுடையோரே நீங்கள் இதிலிருந்து படிப்பினை பெறுவீர்களாக தவிரவும் அவர்கள் மீது வெளியேறுகையை அல்லாஹ் விதிக்காதிருந்தால் இவ்வுலகிலேயே அவர்களை கடினமாக வேதனை செய்திருப்பான் இன்னும் அவர்களுக்கு மறுமையிலும் நரக நெருப்பின் வேதனை உண்டு அதற்கு காரணம் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் விரோதம் செய்தார்கள் அன்றியும் எவன் அல்லாஹுவை விரோதிக்கின்றானோ அவனை நிச்சயமாக அல்லாஹ் வேதனை செய்வதில் கடினமானவன் ما قطعتم من لينة أو تركتموها قائمة على أصولها فبإذن الله وليخزي الفاسقين وما أفاء الله على رسوله منهم فما أوجفت أَنفَقْتُمْ عَلَيْهِ مِنْ خَيْلٍ وَلَا رِكَابٍ وَلَكِنَّ اللَّهَ يُسَلِّطُ رُسُلَهُ عَلَى مَن يَشَاءُ وَاللَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ ما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 வெளியேற்றப்பட்டால் உங்களுடன் நாங்களும் நிச்சயமாக வெளியேறுவோம் அன்றியும் உங்களுக்கு எதிராக நாங்கள் எவருக்கும் எப்பொழுதும் நாம் வழிபட மாட்டோம் மேலும் உங்களுக்கு எதிராக போர் செய்ய பெற்றால் நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம் என்று கூறுகின்றனர் ஆனால் நிச்சயமாக அவர்கள் பொய்யர்கள் என்று அல்லாஹ் சாட்சியம் கூறுகிறான் அவர்கள் வெளியேற்றப்பட்டால் இவர்கள் அவர்களுடன் வெளியேற மாட்டார்கள் மேலும் அவர்களுக்கு எதிராக போர் செய்ய பெற்றால் இவர்கள் அவர்களுக்கு உதவி செய்யவும் மாட்டார்கள் அன்றியும் இவர்கள் அவர்களுக்கு உதவி செய்தாலும் நிச்சயமாக புறமுதுகு காட்டி பின்வாங்கி விடுவார்கள் பின்னர் அவர்கள் எத்தகைய உதவியும் அளிக்கப்பட மாட்டார்கள் நிச்சயமாக அவர்களுடைய இதயங்களில் அல்லாகவே விட உங்களை பற்றிய பயமே பலமாக இருக்கிறது அல்லாகவே விட்டும் அவர்களை உங்களை அதிகம் அஞ்சுவதற்கு காரணம் அவர்கள் உண்மையை உணர்ந்து கொள்ளாத சமூகத்தினராக இருப்பதுதான் கோட்டைகளால் அரண் செய்யப்பட்ட ஊர்களிலோ அல்லது மதில்களுக்கு அப்பால் இருந்து கொண்டோ அல்லாமல் அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உங்களுடன் போரிட மாட்டார்கள் அவர்களுக்குள்ளேயே போரும் பகையும் மிக கடுமையானவை இந்நிலையில் அவர்கள் யாவரும் ஒன்றுபட்டிருப்பதாக நீர் எண்ணுகிறீர் ஆனால் அவர்களுடைய இதயங்கள் சிதறிக் கிடக்கின்றன இதற்கு காரணம் மெய்யாகவே அவர்கள் அறிவற்ற சமூகத்தார் என்பதுதான் இவர்களுக்கு முன்னர் காலத்தால் நெருங்கியிருந்த சிலரை போன்றே இவர்களும் இருக்கின்றனர் அவர்கள் தம் தீய செயல்களுக்கு உரிய பலனை அனுபவித்தனர் அன்றியும் அவர்களுக்கு மறுமையில் நோவினை செய்யும் வேதனையும் உண்டு இன்னும் இவர்கள் நிலை ஷைத்தானுடைய உதாரணத்தை போன்றிருக்கிறது ஷைத்தான் மனிதனை நோக்கி நீ இறைவனை நிராகரித்து விடு என்று கூறுகிறான் அவ்வாறு மனிதன் நிராகரித்ததும் நான் உன்னை விட்டும் ஒதுங்கிக் கொண்டேன் ஏனெனில் நான் அகிலங்களுக்கெல்லாம் இறைவனாகி அல்லாகவே அஞ்சுகிறேன் என்று கூறிவிட்டதைப் போலிருக்கிறது அவ் இருவரின் முடிவு நிச்சயமாக அவர்கள் என்றென்றும் தங்கும் நரக நெருப்புத்தான் அநியாயக்காரர்களின் கூலி இதுவே ஆகும் يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون لا يستوي أصحاب النار وأصحاب الجنة أصحاب الجنة هم الفائزون لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدقا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் மேலும் ஒவ்வொருவரும் மறுமை நாளைக்காக தான் முற்படுத்தி வைத்திருப்பதை பார்த்துக் கொள்ளட்டும் இன்னும் நீங்கள் அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நிச்சயமாக நன்கறிந்தவன் அன்றியும் அல்லாஹுவை மறந்துவிட்டவர்கள் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் ஏனெனில் அவர்கள் தங்களையே மறக்கும்படி அல்லாஹ் செய்துவிட்டான் அத்தகையோர்தாம் பெரும் பாவிகள் ஆவார்கள் நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் சமமாக மாட்டார்கள் சொர்க்கவாசிகளே பெரும் பாக்கியம் உடையோர் நபியே நாம் ஒரு மலையின் மீது நாம் இந்த குரானை இறக்கி இருந்தோமானால் அல்லாஹுவின் பயத்தால் அது நடுங்கி பிளந்து போவதாக கண்டிருப்பீர் மேலும் மனிதர்கள் சிந்திக்கும் பொருட்டு இத்தகைய உதாரணங்களை நாம் அவர்களுக்கு விளக்குகிறோம் அவனே அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு நாயன் இல்லை மறைவானதையும் பகிரங்கமானதையும் அறிபவன் அவனே அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அவனே அல்லாஹ் வணக்கத்திற்குரிய நாயன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அவனே பேரரசன் மிக பரிசுத்தமானவன் சாந்தி அளிப்பவன் பஞ்சமளிப்பவன் அளிப்பவன் பாதுகாப்பவன் யாவரையும் மிகைப்பவன் அடக்கி ஆள்பவன் பெருமைக்கு உரித்தானவன் அவர்கள் இணை வைப்பவற்றையெல்லாம் விட்டு அல்லாஹ் மிக தூய்மையானவன் அவன்தான் அல்லாஹ் படைப்பவன் ஒழுங்குபடுத்தி உண்டாக்குபவன் உருவம் அளிப்பவன் அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை யாவும் அவனையே தஸ்பீக் துதி செய்கின்றன அவனே யாவரையும் மிகைத்தவன் ஞானம் மிக்கவன்